அஞ்சி பயந்து நடந்து கொள்ளுமாறு முதல் முதலாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தகவாவை கொண்டு செய்து கொள்கிறேன் கனியமான சகோதரர்களே பெரியவர்களே அல்லாஹூத்து மகானகுவதால இந்த உலகில் வாழ்வதற்கு நமக்கு சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறார் இந்த உலக வாழ்வு ஒரு முறைதான் குரானையும் பார்க்கும் போது மறுபிறவி என்பது கிடையாது இதற்கு முன்னால் நாம் பிறந்து வாழவும் இல்லை இதற்கு பின்னால் பிறந்து வாழப் போவதும் இல்லை பிறப்பும் இறப்பும் ஒரு முறைதான் இந்த உலக வாழ்வை நாம் எப்படி கழிக்கிறோமோ அதை வைத்துதான் எங்களுடைய தங்கும் இடம் முடிவு செய்யப்படும் எங்களுடைய ஒதுங்கும் இடம் முடிவு செய்யப்படும் சோரக்கம் நரகம் முடிவு செய்யப்படும் இந்த ஒரு வாழ்வை வைத்துதான் அந்த முடிவு செய்யப்படக்கூடிய இடம் அழிவே முடிவே இல்லாத இடம் கனியமான சகோதரர்களே அவ்வாமுதாலா இந்த உலக வாழ்வில் சில கட்டுப்பாடுகளை வைத்திருக்கிறான் சில விதிமுறைகளை வைத்திருக்கிறான் அந்த விதிமுறைகளை பின்பற்றினால் தான் ஈடேற்றத்தை அடையலாம் யாருக்கும் எதையும் செய்யலாம் என்ற கோட்பாடு கிடையாது சொன்னார்கள் என்பதே சுவர்க்கம் சுவர்க்கம் என்றால் செய்யலாம் நினைத்ததெல்லாம் செய்யலாம் சுவர்க்கத்தில் உலகத்தில் நினைத்ததெல்லாம் செய்ய முடியாது ஏன் மூமினுடைய சிறைச்சாலை இது சிறைச்சாலை என்றால் கட்டுப்பாடு இருக்கிறது விதிமுறைகள் இருக்கிறது அதை மீற முடியாது மோமினுக்கு உலகம் சிறைச்சாலை பல கட்டுப்பாடுகள் இருக்கிறது முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு துவர்க்கம் நினைத்த விதமெல்லாம் நடக்கலாம் கனிவான சகோதரர்களே உலக வாழ்வில் அல்லாஹு பல கடமைகளை வைத்திருக்கிறார் இஸ்லாம் அழகாம் இஸ்லாம் ஐந்து விடயங்கள் மீது அமைக்கப்பட்டிருக்கிறது இஸ்லாத்தினுடைய அஸ்திவாரம் ஐந்து முதலாவது ஷஹாதத்து அல்லா இல்லாம இல்லம்மா வாழ்ந்த முகமது ரசூலுல்லா கலிமா மேற்கொள்வது அப்பாவை தவிர வழங்கப்படுவதற்கு தகுதியானவன் வேறு யாரும் இல்லை முகமது சல்லம்மா அலை வசல்லம் அம்மா முதலாவது தூதர் என்று சாட்சியம் கொள்வது பருவ வயதை எத்தியதற்கு பின்னால் வாழ்நாளில் ஒரு முறையாவது அன்புக்கு ஷகாதத்தை ஷகாதத்தை நாவினால் மொழிவது கட்டாய கடமை சரத்து நிபந்தனை பரவான ஐந்து நேர கொள்கைகளை நிறைவு செய்வது வருடம் பூர்த்தியாகும் போது நிசாவை எந்த இருந்தால் ஜஹாத் கொடுக்க வேண்டுமோ அந்த அளவு எத்தினால் ஜகாத் கொடுப்பது ரமதான் ரமதானில் நோன்பு நோன்பது மனித செய்வதற்கு வசதி உள்ளவர்கள் ஹஜ் இவைகள் இஸ்லாமியுடைய அடிப்படை கடமைகள் இவைகள் அல்லாமல் ஏராளமான கடமைகள் இருக்கிறது ஏராளமான பருவங்கள் வாஜிப்கள் இருக்கிறது அல்லாஹுடைய கடமைகளை உதாசீனம் செய்தால் நிறைவேற்றாமல் விட்டால் அதுவும் பாவம்தான் அல்லாஹு சில விடயங்களை தடை செய்திருக்கிறான் அவைகளை செய்தாலும் பாவம் தான் அல்லாவுடைய கட்டளைக்கு மாற செய்தால் பாவம் அல்லா தருவதை செய்தால் அதுவும் பாவம் கனியமான சகோதரர்களே பெரியவர்களே எங்களுக்கு முன்னால் வாழ்ந்த சமூகத்தினர்கள் அழிக்கப்பட்டதற்கண்டா அழிக்கப்பட்டதற்குண்டான மிக முக்கியமான காரணம் அவர்களுடைய பாவம் தான் அவர்களுடைய பாவத்தின் காரணத்தினால் அழிக்கப்பட்டார்கள் ஆதமலை இஸ்லாம் ஹவாலை இஸ்லாம் சுவர்த்தத்திலிருந்து பூமிக்கு இறக்கப்பட்டார்கள் அவர்கள் செய்த ஒரு பாவம் அல்லாஹாலா ஒரு மரத்தை நெருங்க வேண்டாம் என்று சொன்னார் அவர்கள் அந்த மரத்தை நெருங்கினார்கள் மரத்திலிருந்து கனியை சாப்பிட்டார்கள் பூமிக்கு இறக்கப்பட்டார்கள் இப்படி அல்லாஹாலாவுடைய கட்டளை ஆதவலை சலாம் அவர்களுக்கு சுலூர் செய்ய வேண்டும் ஆனால் அவன் மறுத்தான் அபா காபிரி மறுத்தான் செய்ய மாட்டேன் என்று சொன்னான் பெருமை அடித்தான் காபிரிகள் தானான் அவன் லாயம் செய்யப்பட்டான் அவன் செய்த ஒரு பாவத்தினால் அவன் லாயம் செய்யப்பட்டான் அவர்களுடைய கூட்டம் வெள்ளத்தினால் அழிக்கப்பட்டார்கள் அவர்கள் செய்த பாவத்தினால் காற்றின் மூலமாக சூறாவளியின் மூலமாக அணைக்கப்பட்டார்கள் அவர்கள் செய்த பாவத்தின் காரணத்தினால் சமூக கூட்டம் பெரும் ஒரு சத்தத்தினால் அழைக்கப்பட்டார்கள் அவர்கள் செய்த பாவத்தின் காரணத்தினால் லோகலகி சலாமர்களுடைய சமூகம் அவர்கள் வாழ்ந்த பூமியை அல்லாஹத்தால தலைக்கீழாக பிறத்தினான் அவர்கள் செய்த பாவத்தின் காரணத்தினால் கடலில் மூழ்கடிக்கப்பட்டான் அவன் செய்த பாவத்தின் காரணத்தினால் காலூர் பூமி அவனை பிடித்தது உள்வாங்கிக் கொண்டது அவன் செய்த பாவத்தின் காரணத்தினால் அல்லாஹாலா சொல்கிறான் ஒவ்வொருவரையும் அவருடைய பாவத்தினால் தான் நாம் தண்டித்தோம் ஒவ்வொருவரையும் அவருடைய பாவத்தின் காரணத்தினால் தான் நாம் குற்றம் முடித்தோம் தண்டித்தோம் அதான் குற்றம் என்று அல்லாஹாலா சொல்கிறான் கனியமான சகோதரர்களே பலாயி முசீபங்கள் ஏற்படுகிறது என்றால் அதற்குண்டான காரணம் பாவம் தான் சாமானிய மனிதனுக்கு வரலாம் ஒரு சமூகத்துக்கு வரலாம் அதற்குண்டான காரணம் பாவம் தான் தரையிலேயும் கடலிலேயும் குழப்பங்கள் மக்கள் செய்த சகோதரர்களே பாவங்களை செய்தால் அது அதோடு முடிந்து போக மாட்டார் பாவம் செய்தால் பாவமாக எழுதப்படும் அதோடு முடிந்து போக மாட்டாது நிறைய பாதிப்புகளை ஏற்படுத்தும் பாவங்கள் ஏற்படுத்தக்கூடிய முதலாவது பாதிப்பு தான் அடியானுக்கும் ரப்புக்கும் உள்ள தொடர்பை துண்டித்துவிடும் அடியானுக்கும் ரப்புக்கும் உள்ள தொடர்பை தூரமாக்கும் அவளை செய்வதற்கு ஆசை யாரும் இருக்காது வருவதற்கு ஆசை யாரும் இருக்காது அல்லாஹ் பக்கம் நெருங்குவதற்கு ஆசை யாரும் இருக்காது பாவம் அவனை தடுக்கும் சொல்கிறார்கள் வெற்றி கொள்ளப்படுகிறது கனிமத்துடைய பொருட்கள் முஸ்லிம்களுக்கு பங்கிடப்படுகிறது அபுத்தர் தான் ரவி அல்லா கூட்டலாங்கோ ஒரு ஓர பகுதியில் இருந்து அழுது கொண்டிருக்கிறார்கள் ஏன் அழைக்கிறீர்கள் ஏன் அழைக்கிறீர்கள் சொன்னார்கள் அம்மாவுடைய கட்டளைகளை இவர்கள் விட்டார்கள் அதனால் தான் இந்த உலக போகம் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடியதில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹுக்கு மாறத்தைனால் அல்லாஹுடைய தொடர்பு துண்டித்து போய் உலகத்தினுடைய ஆசை போகம் அதிகமாகும் கவலையை உள்ளத்தில் ஏற்படுத்துவான் சிலர் சொல்வார்களே மனதுக்கு நிம்மதியே இல்லை குடும்பத்துல நிம்மதியே இல்லை இவ்வளவு சொத்து இருக்கிறது நாம் அப்படி செய்கிறோம் இப்படி செய்கிறோம் ஆனால் மன நிம்மதி இல்லை என்று சொல்வார்கள் அதற்கு காரணம் வேறொன்றும் அல்ல அவர்கள் செய்யக்கூடிய பாவம் தான் இயலாமையை அல்லாஹத்தாலா போடுவான் சோம்பேறி சோம்பேறித்தனத்தை அல்லாஹத்தாலா போடுவான் எந்த ஒரு வேலையையும் சரியான முறையில் அவரால் செய்ய முடியாமல் இருக்கும் பாவங்கள் அவரை தடுக்கும் குறிப்பாக நல்ல விடயங்கள் சமூக தேவைகள் செய்ய விடாமல் தடுக்கும் பாவம் மற்றவர்கள் எங்களை அடக்கி ஆழ்வார்கள் முதுகெலும்பு இல்லாதவர்கள் எல்லாம் எங்களை அடக்கி ஆழ்வார்கள் நாட்டில் தற்போது நடக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு உண்டான அடிப்படை காரணம் எங்களுடைய பாவமாக கூடியிருக்கலாம் மற்றவர்கள் எங்களை அடக்கி ஆள்வது எங்களுடைய பாவம் தான் காரணம் கனிவான சகோதரர்களே அறிவுடைய பாக்கியம் கிடைக்க மாட்டார்கள் குரானை ஓதுவதற்கு முயற்சி செய்வார் அவனால் சரியான முறையில் ஓத முடியாது மாற்ற விடயங்களை கற்றுக்கொள்ள முயற்சி செய்வார் அவருடைய மூளைக்கு படாது பாவங்கள் அவனை தடுக்கும் கற்றுக்கொள்வதற்காக வேண்டி சொல்கிறார்கள் மாலிக் பார்த்து சொல்கிறார் உங்களுடைய முகத்தில் ஒரு நூறு பிரகாசம் தெரிகிறது பாவத்தின் மூலமாக அந்த நூரை இல்லாமல் ஆக்கிக் கொள்ள வேண்டாம் எவ்வளவு பேர் ஒரு அறிவாளி மார்க்க விடயங்கள் மூளைக்கு படுதில்லையா மார்க்கத்துடைய மசாயங்கள் சட்டத்திற்கு மாற்றமாக தான் என்னுடைய மூளை யோசிக்கிறதா அதற்கு காரணம் என்னுடைய பாவம் தான் முளைக்குள் பறக்கம் பறக்கத்தை இல்லாமலாகும் பிசினஸில் இருக்காது வீட்டில் இருக்காது குடும்ப வாழ்க்கையில் இருக்காது இதற்கு காரணம் வேறு ஒன்றுமல்ல நாம் செய்யக்கூடிய பாவம் தான் கனிவான சகோதரர்களே ஒரு கவிஞர் சொல்கிறார் பாவங்கள் உள்ளங்களை மரணிக்க செய்கிறது பாவங்கள் உள்ளங்களை மையத்தாகிறது உள்ளத்தால் நல்ல விடயங்களை செய்ய முடியாமல் சிந்திக்க முடியாமல் நினைக்க முடியாமல் பாவங்கள் தடுத்து கொண்டிருக்கும் பாவங்களினால் உலகத்தில் என்ன தண்டனைகள் கிடைக்கும் என்பதை இங்க தெளிவாக எழுதுகிறார்கள் மௌத்துக்கு தண்டனைகள் கிடைக்கும் உலகத்தில் என்ன தண்டனைகள் முதலாவது சவாலும் செல்வதே முகத்தில் பிரகாசம் இருக்க மாட்டாங்க முகத்தில் உள்ள நூல் எடுக்கப்பட்டுவிடும் உள்ளம் இருளடைந்துவிடும் உள்ளத்தில் பிரகாசம் இருக்க மாட்டாது நல்ல எண்ணங்கள் தோன்ற மாட்டாது பதில் உடம்பில் பலவீனம் ஏற்படும் அமல் வாக்கள் செய்ய முடியாது பல நோய்கள் அவருக்கு தடையாக இருக்கும் நம்ம நிவாசிகளுக்கு நோய்கள் தலையாம இருக்கும் ஏதோ உடம்பு ரீதியான பலகீனம் அவரை நன்மையை விட்டும் தடுக்கும் உனக்கு சொல்கிறது பிசினஸில் குறைபாடு ஏற்படும் பொருளாதாரத்தில் வீழ்ச்சி காணுவார் காரணமே இல்லாமல் மக்கள் இவரை வெறுப்பார்கள் இவர் மக்களோடு அன்பாக பாசமாக நடப்பார் ஆனால் மக்கள் இவரை வெறுப்பார்கள் மக்களுடைய உள்ளத்தின் முறை பற்றிய கெட்டதும் இருக்கும் இதற்கு காரணம் பாவம் தான் கனிமான சகோதரர்களே பெரியோர்களே பாவங்கள் நிரம்பியுள்ள ஒரு காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம் விபச்சாரம் பெருகிவிட்டது சர்வ சாதாரணமாக நடந்து கொண்டிருக்கிறது சிறு வயதிலேயே பெண் குழந்தைகள் பெண் பிள்ளைகள் கண்ணித்தன்மையை இழந்துவிட ஏறார்கள் படிக்க வைக்கிறோம் என்ற பெயரில் நூற இடங்களுக்கு நாட்களுக்கு கலத்தினார்கள் பிள்ளைகள் எங்கு போகிறது என்ன செய்கிறது ஒன்றுமே தெரியாது ஒவ்வொரு நாளும் சில சம்பவங்களை கேட்கும் போது பயணங்கள் செய்யும் போது சில காட்சிகளை பார்க்கும் போது கிராமத்துடைய நாள் நெருக்கிவிட்டதோ என்ற பயம் ஏற்படும் சமூக வலைத்தளங்களில் தவறான தொடர்புகள் தவறான உறவுகள் வெளிநாட்டில் வேலை பார்க்கக்கூடிய எங்களுடைய வாலிபர்கள் எங்களுடைய ஆண் பிள்ளைகள் அந்நிய நாட்டு பெண்களோடு தவறான தொடர்புகள் அப்படி ஏராளமாக சொல்லலாம் எது பெரும் பாவமாக சதியத்தில் கருதப்படுகிறதோ அது தலை கொண்டிருக்கிறது அல்லாஹு தலை விபச்சாரம் செய்ய வேண்டாம் என்று சொல்லவில்லை வலா தகுறப்பு செய்யலாம் விபச்சாரத்தை நெருங்க கூட வேண்டாம் இதனுடைய அர்த்தம் விபச்சாரம் மட்டுமல்ல ஹராம் விபச்சாரத்துக்கு காரணமாக இருக்கக்கூடிய அனைத்துமே ஹராம் தான் நெருங்க கூட கூடாது போதை மக்களுடைய பாவனை நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் அதிகமாக கொண்டே செல்கிறது சிறியவர்கள் பெரியவர்கள் என்ற எந்த ஒரு வித்தியாசம் இல்லாமல் ஆண் பெண் என்ற எந்த ஒரு வித்தியாசம் இல்லாமல் அனைவர்களும் உபயோகம் செய்கிறார்கள் போதை மத்துகளை பாவிப்பதில் இலங்கைக்கு நான்காவது இடம் கொழும்பு டிஸ்ட்ரிக்ட் முதலிடம் பதினைந்து வயது முதல் அறுபத்தி நாலு வயதுக்கு உட்பட்டவர்கள் போதை மந்துகளை பாவிக்கிறார்கள் உலகளாவிய ரீதியில் இருநூத்தி நாற்பத்தி மூணு மில்லியன் மக்கள் போதை பொருட்களுக்கு அடிமையாக இருக்கிறார்கள் வருடங்களில் ஆறு லட்சம் பேர் போதை வத்துக்களை பாவித்ததினால் மரணத்திருக்கிறார்கள் ஒரு வாலிபர் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு ஆறு வயது மதிக்கத்தக்கவர் மிக நல்லவர் ஒரே ஒரு டேப்லெட் அவருடைய வாழ்க்கையை நாசமாக்கிவிட்டது ஆறு மணி இன்பத்திற்காக வேண்டி ஆறு மணி நேர இன்பத்திற்காக வேண்டி உங்களுடைய வாழ்க்கையை நாசமாக்கி விடாதீர்கள் ஷரியத்துடைய சட்டம் என்ன மின் அக்பரில் சபாயில் மிக பெரும் பாவம் மிகப்பெரும் பாவம் ஒரு மனிதன் போதை பொருளை ஹலால் என்று சொன்னால் அவனது கபர அவன் சாமியாகி விட்டான் ஏன் குரானையும் ஹதீசையும் நிஜமாவையும் கியாசையும் அவன் மறுத்து விட்டான் அதனால் அவன் காவிர் அல்லாஹ் சொல்கிறான் நீங்கள் அதை தவிர்த்து கொள்ளுங்கள் வெற்றி அடைவீர்கள் அதை தவிர்த்து கொண்டால் தான் வெற்றி பாவித்தோம் என்றால் நிச்சயமாக தோல்விதான் கண்மான சகோதரர்களே பெரியோர்களே இன்னும் ஏராளமான பாவங்களை சொல்லிக்கொண்டே போகலாம் நாம் பாவங்கள் செய்வதனால்தான் அமல் விவாதத்தில் ஆசை ஆர்வம் இல்லாமல் போய்விட்டது உலகைக்கு வர முடியாது மசிதில் அமர்ந்திருக்க முடியாது சிலர் ஜும்மாவுக்கு மட்டும்தான் வருவார்கள் ஆனால் மஸ்ஜிது மசிது வரை வருவதற்கு மனமில்லை பாதைகளிலே கதைத்துக் கொண்டிருப்பார்கள் மசிதுக்கு வெளியே நின்று கொண்டிருப்பார்கள் மஸ்ஜிதில் வந்து அமர்வதற்கு மனமில்லை கைக்கு வந்தாலும் சலாம் எப்படா கொடுப்பார் இமாமை எதிர்பார்த்து கொண்டிருப்பார் உடனே ஓடுவதற்கு ஆனால் பாதைகளிலேயும் வீடுகளிலேயும் பஜார்களிலேயும் மனசியான அளவு கதைத்து கொண்டிருக்க முடியும் மசிதில் கொஞ்ச நேரம் அமர்ந்திருக்க முடியாது இதற்கு காரணம் எங்களுடைய பாவம் தான் அப்பாத்தால நன்மை மீதுள்ள ஆசை ஆர்வத்தை கலட்டி விடுவான் நன்மை செய்ய முடியாது அல்லது இவர் நான் நன்மை செய்ய வேண்டும் என்று அதற்கு முன் வந்தாலும் ஏதோ ஒன்று அவனுக்கு தடங்கலாக இருக்கும் சொல்வார்களே குரானை ஓது எடுத்தாலே ஓத முடியாது எனக்கு சில சில நோய்கள் இருக்கிறது கொலை வந்தாலும் கொலை முடியாமல் போகிறது இப்படி எல்லாம் சொல்வார்கள் இதற்கு அடிப்படை காரணம் எங்களுடைய பாவங்கள் தான் கரியமான சகோதரர்களே பெரியவர்களே நாம் செய்யக்கூடிய பாவங்களுக்கு உண்டான தண்டனைகள் கிடைப்பது மட்டும் இல்லாமல் அதனுடைய பிரதி பலன்கள் குழந்தைகளில் வெளியேறும் எங்களுடைய பிள்ளைகளில் வெளியேறும் எங்களுடைய பிள்ளைகள் ஒழுங்காக ஓதுகிறார்கள் இல்லையா படிக்கிறார்கள் இல்லையா கரலை பண்ணுகிறார்களா படிக்க வேண்டாம் உங்களை நீங்கள் படித்து பாருங்கள் என்னுடைய தவறு என்ன இருக்கிறது என்னுடைய மனைவிடைய தவறு என்ன இருக்கிறது அதுதான் அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பிரதிபலிக்கும் கனிமான சகோதரர்களை இவர்கள் அம்மா சோதி அம்மா அமர்ந்திருக்கிறார்கள் ஒரு குருடன் வருகிறார்கள் அம்மா உன்னுடைய இந்த மனிதர் தான் அவர் சொன்னார் அம்மா உன்னுடைய கண் பார்வை செல்வதற்கு காரணம் உன்னுடைய தந்தை செய்த பாவம் தான் நாம் செய்கின்ற தவறுகள் பாவங்கள் பிள்ளைகளில் பிறகு பலிக்கும் என்ற விடயத்தில் சந்தேகமே இல்லை கற்ப காலத்தில் மிக கவனமாக இருக்க வேண்டும் மனைவனுடைய வயிற்றில் பிள்ளை தரித்து விட்டால் நாம் மிக கவனமாக இருக்க வேண்டும் எங்களுடைய ஒவ்வொரு தவறுகளும் பாவங்களும் பிள்ளையுடைய வாழ்க்கையில் பாதிப்புகளை ஏற்படுத்தும் என்ற விடயத்தில் எந்த ஒரு சந்தேகம் இல்லை கனிமான சகோதரர்களே புதிதாக ஒரு ஆளுக்கு பெண்ணும் திருமணம் செய்கிறார்கள் குழந்தை தரிக்கிறது இரண்டு பேரும் மசூரா செய்கிறார்கள் எங்களுடைய பிள்ளையை மிக நல்ல முறையில் வளர்க்க வேண்டும் இப்பொழுதிலிருந்தே குரானை ஓதுவோம் செய்வோம் குரானுடைய சத்தங்கள் குழந்தைகளுடைய காதுக்கு கேட்கட்டும் இப்படியெல்லாம் மஷூரா செய்து இவர்களும் பக்குவமாக வாழ்கிறார்கள் பக்குவமாக வயிற்றின் பிள்ளையை வளர்த்தளிக்கிறார்கள் குழந்தை கிடைக்கிறது அதற்கு நான் அலசிய முறையில் வளர்க்கிறார்கள் சரீரத்துடைய சட்ட பிரகாரமே வளர்க்கிறார்கள் ஊரெல்லாம் பேசிக் கொள்கிறார்கள் பிள்ளை என்றால் இது போன்றுதான் இருக்க வேண்டும் காலங்கள் செல்லும் போதே அந்த பிள்ளை ஒரு கடையில் பழத்தை திருடி விடுகிறது கடையுடைய ஓனர் தந்தையிட முறைப்பாடு செய்கிறார் தாயும் தந்தையும் மகனை அடிக்கவில்லை அமர்ந்து யோசிக்கிறார்கள் எங்களுடைய தவறு என்ன நாம் என்ன பாவம் செய்தோம் என்னுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில் இப்படியோடு மாற்றம் வருவதற்கு யோசிக்கிறார்கள் யோசிக்கிறார்கள் கடைசியாக தெரிய வருகிறது கற்ப காலத்தின் போது இவர்களுடைய வீட்டுக்கு அடுத்த வீட்டில் அத்தை பல மரம் இருந்தது பழங்கள் இவர்களுடைய காலையில் விழும் அதை இவர்கள் எடுத்து அந்த வீட்டுக்கு வீசி விடுவார்கள் அந்த காணில் போட்டு விடுவார்கள் போடும் போதே கட்டணியான அந்த தாயுடைய விரல் கொஞ்சம் நெசுங்கி அதை வாயில் வைத்த அப்படியே சூப்பிவிட்டார் அதனுடைய பாதிப்பு தான் இந்த பிள்ளையை பிற்காலத்தில் ஒரு திரளாக மாற்றியது கனிமான சகோதரர்களே எங்களுடைய ஒவ்வொரு நடந்தைகளும் பிள்ளைகளில் மாற்றங்களை ஏற்படுத்தும் அதே போன்று மனைவியில் மாற்றத்தை ஏற்படுத்தும் நான் தவறு செய்தால் மனைவி அது போன்ற தவறை செய்வான் நான் ஹராமான ஒரு பார்வையை பார்த்தால் என்னுடைய மனைவியும் பார்ப்பாள் அல்லது அவளை இன்னொரு ஆண் பார்ப்பான் இதெல்லாம் கடல் நிவர்த்தி செய்யப்படும் கனிமான சகோதரர்களே ஒரு பெண் அவளுக்கு ஒவ்வொரு நாள் விபச்சாரத்தினுடைய ஆசை வந்து கொண்டிருக்கிறது விபச்சாரத்துடைய ஆசை அவள் சாலையான ஒரு பெண் செய்கிறாள் கல்வி படிக்கிறாள் ஏழு எனக்கு எப்படியா உங்களோட எண்ணம் இரண்டாவது நாளும் அதே போட்டிருக்கிறது மூன்றாவது நாளும் அதே போட்டிருக்கிறது கண்ணீர் வடிக்கிறாள் கடைசியாக கணவரிடம் சொல்கிறாள் எனக்கு இப்படியா போன்ற எண்ணம் வந்து போகிறது நான் இப்பொழுது என்ன செய்ய கணவர் எதுவுமே பேசவில்லை அடுத்த நாள் ஆகிறது அது போன்ற எண்ணம் அந்த பெண்ணுக்கு வரவில்லை அதுக்கு அடுத்த நாளும் வரவில்லை இந்த பெண் கேட்கிறாள் கணனிடத்தில் உங்களிடத்தில் நான் எப்போது சொன்னேனோ அதிலிருந்து என்னுடைய எண்ணம் இல்லாமல் போய்விட்டது என்ன காரணம் அவர் சொல்கிறார் என்னை மன்னிக்க வேண்டும் எனக்கு ஒரு பெண்ணோடு தவறான உறவு இருந்தது அதனால் தான் உன்னுடைய உள்ளத்தில் இப்படியாப்பட்ட எண்ணங்கள் வந்து போய் கொண்டிருந்தது அவர் என்னுடையது தான் என்று ஒத்துக்கொள்கிறார் நாம் செய்கின்ற தவறுகள் ஏதோ ஒரு ரீதியில் பாதிப்பை ஏற்படுத்தும் என்று நாம் யோசிக்க வேண்டும் நான் பாவத்தில் செய்தால் தவறு என்னுடைய வீட்டில் நடக்கும் தினா தினா தினம் என்பது கடன் அந்த நாம் எடுத்துக்கொண்டால் குடும்பத்தை சேர்ந்து ஒருவர் அந்த கடனை நிவர்த்தி செய்வார் என்னுடைய தாயோ மகளோ மனைவியோ அந்த கடனை நிவர்த்தி செய்வான் கனிமான சம்பந்தங்களை பெரியவர்களே அல்லாஹால சொல்கிறான் உள்ரங்கமான வெளிரங்கமான எல்லா பாவங்களையும் விட்டுவிடுங்க மறைமுகமாகவும் பாவம் செய்ய வேண்டாம் வெளிரங்கமாகவும் பாவம் செய்ய வேண்டாம் நாம் பாவம் செய்வதற்கு என்ன காரணம் முதல் காரணம் என்னை யாரும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இல்லை என்ற தைரியம் யாரும் என்ன பார்க்கலையே இந்த பாவத்தை எனக்கு செய்யலாமே மொபைலில் இதை பார்க்கலாமே இவரோடு பேசலாமே என்ற எண்ணம் வரும் கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் மெல்சான் என்ற வார்த்தை ஒரு மனிதன் வேட்டையாடும் போது வேட்டையாடக்கூடிய பிராணியை எப்படி உத்து பார்த்து கொண்டிருப்பானோ அதே போன்று அல்லாஹு தலைவர்களை உத்து பார்த்து கொண்டிருக்கிறான் அம்மா பார்த்து கொண்டிருக்கும் போது எங்களால் எப்படி பாவம் செய்ய முடியும் இரண்டாவது காரணம் நான் இப்போ இந்த தவறை செய்தால் இந்த தவறு வேறு யாருக்கும் தெரிய வராது எனக்கு மட்டும்தான் இந்த தவறு சம்பந்தப்படுகிறது என்ற தைரியத்தில் செய்வோம் يعلم خائنة الأعين وما تخفي الصدور உள்ளத்தில் மறைத்து வைத்திருக்கக்கூடியதையும் அம்மா அறிந்தவன் கண்களுடைய சூழ்ச்சியையும் அம்மா அறிந்தவன் அல்லாஹ் வெளிப்படுத்த விட்டால் வெளிப்படுத்துவான் அல்லது கிராமத்துடைய நாளையில் அனைத்து மக்களுக்கு முன்னால் வெளிப்படுத்த முடியுமானவர் கரிமான் சகோதரர்களே மூன்றாவது காரணம் நான் தனி இருக்கிறேன் தனி இருப்பதனால் பாவம் செய்யலாம் என்று உட்படுவான் நீங்கள் எங்கிருந்தாலும் அல்ல உங்களோடு இருப்பான் நான்காவது காரணம் பெற்றமின்மை பிடிவாதம் நான் இதை செய்ததான் ஆகுவேன் சரியத் இப்படி சொன்னோ இல்லையோ அதே எனக்கு தேவை நான் இப்படி செய்ததான் ஆகுவேன் என்றால் இந்த அல்லாஹ் தருவான் பிடித்தால் அந்த பிடி மிக பயங்கரமாக இருக்கும் கனிமான சகோதரர்களே பெரியோர்களே நாம் செய்கின்ற பாவங்களுக்கு எதெல்லாம் சாட்சியாக கிராமத்துடைய நாளில் இருக்கும் கிராமத்துடைய நாளையில் ராமன் மலக்குமார்கள் சாட்சியாக வருவார்கள் உங்களுடைய நன்மைகளை பாவங்களை எழுதிய மலக்குமார்கள் சாட்சி சொல்வார்கள் அனில் ஜமீனி மகனில் இமான் வலப்புறமும் இடப்புறமும் ரெண்டு மணக்குமார்கள் அமர்ந்திருக்கிறார்கள் தங்களுடைய ஒவ்வொரு விடயங்களையும் பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் நாளை கிராமத்துடைய நாளையில் சாட்சி சொல்வார்கள் யாம்பா இவன் இதை செய்தான் இரண்டாவது ஒரு ஏற்றில் எங்களுடைய அனைத்து அமல்களும் பதிவு செய்யப்படுகிறது எங்களுடைய பாவங்கள் பதிவு செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது கிராமத்துடைய நாளையில் சொல்வார்கள் எங்களுக்கு ஏற்பட்ட நஷ்டமே இந்த ஏற்றுக்கு என்ன ஏற்பட்டு இருக்கிறது சிறிய பாவமோ பெரிய பாவமோ எந்தொன்றையும் விட்டு வைக்காமல் இருக்கிறது என்று கிராமத்துடைய நாயிலாளர்கள் சொல்வார்கள் அனைத்துமே பதிவு செய்யப்பட்டிருக்கும் மூன்றாவது இடங்கள் பொருட்கள் எங்களுக்கு எதிராக சாட்சியாக இருக்கும் பூமி எங்களுக்கு நாங்கள் சாட்சி சொல்லும் வீட்டில் உள்ள பொருட்கள் சாட்சி சொல்லும் நிறைவான சம்பவர்களே பெரியவர்களே நான்காவது அகபா உடம்பினுடைய உறுப்புகள் சாட்சி சொல்லும் கால்கள் கதைக்கும் கைகள் கதைக்கும் கண் பேசும் மூக்கு பேசும் காதுகள் பேசும் தவறை செய்தான் எங்களுடைய தோள்கள் எங்களுக்கு எதிராக சாட்சி சொல்லும் இவர்கள் சொல்வார்கள் நிமசகித்தும் அலைனா ஏன் எங்களுக்கு எதிராக சாட்சி சொல்கிறீர்கள் எங்களுடைய தோள்கள் பதில் சொல்லும் ஒவ்வொரு வசுவையும் பேச வைத்தான் தான் எங்களையும் பேச வைத்தான் எங்களுடைய ஒவ்வொரு உறுப்புகளும் எங்களுக்கு எதிராக காட்டிக் கொள்ளும் பாவம் செய்துவிட்டு தப்பிக்க முடியாத சகோதரர்களே அம்மாக்குத்தாலா செய்கின்ற பாவங்களுக்கு பலவிதமாக தண்டனைகளை தருவார் தண்டனைகள் வரக்கூடிய விதங்கள் வித்தியாசமாக இருக்கும் முதல் வகை நகி செய்கின்ற பாவத்திற்கு தவறுக்கு உடனே தண்டனை கிடைக்கும் தவறு செய்தால் கண்ணத்தில் அடிப்பட்டது உடனே திரும்பிக் கொள்வார் இது அல்லாஹூத்தாலாவுடைய ரஹ்மன் சொல்கிறார்கள் நான் பாவம் செய்தால் என்னுடைய மனைவி அதனை கண்டு கொள்வேன் என்னுடைய குதிரை அதை நான் கண்டு கொள்வேன் பாவம் செய்தால் உடனே அதனுடைய பிரதி பதிப்பு வெளியேறு சிலர் சொல்வார்களே நான் இந்த தவறை செய்தேன் அதனால் தான் எனக்கு இந்த நடந்தது இது அம்மாவுடைய ரஹ்மன் விழிப்புணர்வு பெறுவதற்காக வேண்டி உடனே அல்லாஹ் தண்டிக்கிறான் இரண்டாவது அசீர் தாமதமாக தண்டனை கிடைக்கும் அம்மா அவகாசம் கொடுப்பான் கொடுத்து கொண்டே இருப்பான் திடீரென்று பிடிப்பான் பலமான சூமாசுக்கிரோமிகி அவர்களுக்கு சொல்லப்பட்டதை அவர்கள் மறுத்த போது அபோகக்குள் இசை அனைத்து வாயல்களையும் திறந்து கொடுப்போம் எல்லா வாயல்களையும் திறந்து தருவான நான் சாவும் செய்ய செய்ய என்னுடைய பிசினஸில் பார்க்க இருக்கிறதா நான் பாவம் செய்ய செய்ய என்னுடைய குடும்பத்தில் பார்க்க இருக்கிறதா குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கிறதா ஒற்றுமை இருக்கிறதா விளங்கி கொள்ளுங்கள் எங்கேயோ முட்டுகிறது திடீரென்றால் பிடிப்பான் அந்த பிடி மிக பயங்கரமாக இருக்கும் அந்த பிடியிலிருந்து தப்ப முடியாது முதல் வகை விட இந்த வகை கடினமாக அடுத்த வகை தகுவேன் எப்பையோ செய்த ஒரு தவறுக்காக வேண்டி எப்பையோ தண்டனை கிடைக்கும் அவருக்கே தெரியாது எனக்கு இந்த தண்டனை அந்த நேரத்தில் நான் செய்த ஒரு தவறுக்காக என்று அவருக்கே தெரியாது வாலிபத்தில் ஒரு தவறு செய்திருப்பார் வயோதிபத்தில் அவர் பாடுபடுவார் வாலிபத்தில் ஒரு மனிதனுக்கு சூரியம் செய்திருப்பார் வயோதிபத்தில் அவர் பாடுபடுவார் கனிமான சகோதரர்களே பெரியவர்களே இந்த தண்டனை எல்லாம் எப்போது தெரியுமா சோபா செய்யாத போது இல்லாமல் பாவ இல்லாமல் பாவ இல்லாமல் பாவ சோபா செய்தவர்களை தவிர சோபா செய்தால் எல்லா பாவங்களையும் எல்லாம் மன்னித்து விடுவான் அது எத்தனை வருடங்களுடைய பாவமாக இருக்கலாம் எவ்வளவு பாவமாக இருக்கலாம் அல்லாஹ் பொருட்படுத்த மாட்டான் எந்த நிபந்தனையை போடவில்லை ஒரு ஆடையில் அழுக்கப்பட்டால் அதை கழுவுவதற்கு ஒரு வான் தண்ணீராவது தேவை அறுபது எழுபது வருடங்களுடைய பாவங்களுடைய கரையை நீக்க வேண்டுமா ஒரே ஒரு சொட்டு கண்ணீர் போதுமானது கோபா என்றால் நாம் தவறாக விளங்கி வைத்திருக்கிறோம் கோபா என்றால் இருபத்தி ஏழாம் இரவோ இமாம் எப்போது ஆமிர் சொல்வதுதான் கோபா என்று தெரிகிறார்கள் கோபா என்றால் என்ன தெரியுமா செய்த பாவத்திற்காக வேண்டி வருந்தது இதற்கு பின்னால் இந்த பாவத்தை செய்ய மாட்டேன் என்று உறுதி கொள்ள வேண்டும் அந்த பாவத்தோடு தொடர்பு இருந்தால் உடனே கலந்து கொள்ள வேண்டும் இந்த மூன்றும் இருந்தால் தான் தோபாவுடைய பெயர் உயர்வு செய்வது இந்த மூன்றில் ஒன்று கூட இல்லாமல் போனால் தோபாவுடைய பெயர் எடுப்பட்டு போய்விடும் இஸ்திஃபாருடைய பெயர் உபயோகம் செய்யப்படும் சிறிய பாவங்கள் இஸ்திஃபாரின் மூலமாக உங்களுடைய தொழுகை மூலமாக சதகாவின் மூலமாக சிறிய பாவங்கள் மன்னிக்கப்படும் பெரும் பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்றால் தோபா அவசியம் சோபா செய்யவில்லை என்றால் பெரும் பாவங்கள் மன்னிக்கப்பட மாட்டாது அந்த மூன்று நிபந்தனைகளும் இருக்க வேண்டும் எனவே கண்ணியமான சகோதரர்களே பெரியோர்களே உண்மையான தோபாவை நாம் செய்வோம் உள்ளத்தால் சோபா செய்வோம் எல்லா பாவங்களிலும் முயற்சி பெறுவோம் அல்லாஹு சுபகான பாவங்களில் எங்களுக்கு வெறுப்பை தந்திருவாங்க யாழ்லா பாவங்களை வெறுப்பை தந்தறியாழ்லா நன்மையான விடயங்கள் ஆர்வத்தை நிறைவேற்றக்கூடிய மக்களாக பாவங்களை நெருங்க கூட எங்களை விடாதையாங்களா நீயே எங்களுக்கு பாவங்களை விட்டும் சரியாக இருந்தியாங்களா எங்களை பாவங்களை விட்டும் பாதுகாத்தியாங்களா நாட்டினுடைய நிலைமைகளை சீராக்கிறியாங்களா நாட்டினுடைய நிலைமைகளை பழைய நிலைமையை விட மிக சீராக சிறப்பாக எங்களுக்கு திருப்பதம் தெரியாங்களா எல்லா நேர்களும் எங்களுக்கு நலவையும் கைரையுமே தெரியாங்களா யாரெல்லாம் நடவுக்கு குதிரையாக இருக்கிறார்களோ அவர்களை கபோல் செய்து கொள்ளாமலாம் அவருடைய பிசினஸ்களில் தொழில் வியாபாரங்களில் பார்க்கிறது தெரியாமலாம் அப்படி நாம் இல்லாமல்